கோபாலாதி கேசாதி என்கிறது வங்கக்கடல் இந்த பாட்டு எனவே இந்த சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்து என்கிறது இப்ப முதல் வரி அனுபவமாகிறது சிற்றஞ்சிறுகாலே என்று சேவிக்க வேண்டும் தவிர சித்தம் சிறு காலை என்று சேவிக்கல் ஆகாது என்கிறது முன்னோர்கள் காட்டிய வழி ஏன் இந்த காலை என்று சொல்லாமல் காலே என்று சொல்ல வேண்டும் காலே என்பது காலையைத்தான் குறிக்கிறது என்றாலும் இது ஆய்ச்சி பேச்சாக இருப்பது அந்யாபதேசம் வேறு இடைநாற்றமும் உடைநாற்றமும் வீசுகிற திருப்பாவை எட்டு அறியாத பெண்கள் பேசுகிற திருப்பாவை கயிற்றாலே கட்டிய ஆய்ச்சியினுடைய செயலை குறிக்கிற திருப்பாவை ஆகையினாலே இந்த திருப்பாவையில எருமை திருவீடு மேயும் கரைத்தியுடன் கற்றருமை வரும் அங்கே நினைத்து முறை வழியை பார்க்கோரும் புள்ளின் சத்தம் கேட்கும் புல் சிறப்பும் செங்கலில் வாயிடுகளும் இப்படி எல்லாம் வரும் எனவே இவள் அந்த கோபுரத்தில் தான் இருக்கிறார் ஒரு தீவிரி புத்தூட்டை இல்லை என்பதை காட்டியிருக்கிறார் வேதார்த்த வேதார்த்த விஷயங்களையும் வேதாந்தத்தையும் அறுதியிட்ட வைஷ்ணவ சிகாமணியான பிராமணோத்தமரான மற்றவரான் விட்டு சித்தனுடைய வளர்ப்பு பெண்ணான ஆண்டாய் அந்த பிரம்மஞ்ச குலத்தை மறந்தால் ஆய்குலத்தை தழுவினார் எனவே இதுதான் இதனுடைய சாரம் ஆகவே ஆய்குலத்தில் சென்று சேர்ந்து அந்த ஆய்குல உடையாற்ற விடையாற்ற அது பரிணமிக்கிற ஒரு திவ்ய கிரந்தம் ஆகையினாலே காலே என்று நான் சொல்ல வேண்டும் காலை அந்த பெண்கள் அப்படித்தானே காலே சொல்லுவார்கள் ஒரு நாள் தலைக்கு கீழே குளித்து ஒரு நாள் தலைக்கு மேலே குளித்து அவர்கள்ட்ட போய் எப்படி நீங்கள் ஜீவனம் பண்ணுகிறீர்கள் என்று பகவான் கண்ணன் கேட்கிறான் நீங்க வந்து இங்க வந்து நாங்கெல்லாம் வந்து விட்டோம் நாங்கெல்லாம் மாடு மேய்க்கிறவர்கள் மாடு மேய்க்கிறவர்கள் சொன்னால் எப்படி மாடு மேய்க்கிறீர்கள் மாடு வைத்து பால் கடந்து வியாபாரம் செய்திருந்தியா என்று கேட்ட பொழுது என்ன சொன்னார்கள் நாங்கள் அதெல்லாம் தெரியாது நாங்களே மாடு மாதிரி தான் அங்கெல்லாம் பசு போல யாரே எனக்கினா பசுபி சமானா என்று சொல்லப்படும் ஆகவே நாங்கள் மாடினுடைய பின்னால போவோம் மாடு பின்னால போவோம் எப்படி போவோம் மாடு அதை பின்னால போயிட்டு இருப்போம் தெரியாதவர்கள் கடவுளை என்று சொல்லி இருக்கிறார் மூழ்கி இருக்கிறார் எங்களை மானசானுபவ பிரக்கிரியில இருக்கிற உள்ளே இருந்தவர்கள் வெளியே இருந்து எழுப்ப இருந்து எழுப்புகிறவர்கள் இப்படி பத்து கோட்டி இந்த பத்து கோட்டி எந்தெந்த நேரம் என்று சொல்லுகிற பொழுது முதலில் உள்ளது என்ன என்று சொன்னால் இந்த சன்னியாசிகள் அவர்கள் கோவிலுக்கு போகிற நேரம் அதாவது ஆடை காவியில துவைத்து எடுத்து கொண்டு தங்கள் கோவிலுக்கு போய் சங்கிடுவார்கள் அப்படிப்பட்டவர்கள் செங்கல் கொடி கூரை வெப்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் தங்கிட போவார்களே அந்த நேரம் என்று இதை நமக்கு புரிந்து கொள்வதாக வைத்துக் கொண்டால் இந்த காலையில கடைசியினர் அதாவது ராத்திரியான நாலாவது ஜாமத்தோட கதைங்க நாலாவது ஜாம கடைசி நாலாவது ஜாம கடைசியில தாமத சன்னியாசிகள் போகிறார்கள் எனவே செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்க திருக்கோவில் தங்கிடுவாய் போகின்ற நேரம் காலை அதற்கு பிறகு அதற்கு முன்னால் ஒரு காலம் இருக்குமே அது எப்படி என்றால் அவர்கள் தயிர் கிடைக்கிற பொழுது அந்த தயிரில் வெண்ணெய் புறப்படுகிற காலம் சாதாரணமாக இல்லங்களிலே கூட தயிர் கிடைக்கின்ற பெண்கள் கிடைத்தால் சூரிய உதயம் ஆன பிறகு தயிர் கிடைத்தால் வெண்ணெய் புறப்படாது ஏன்னா வெயில் வந்துவிடும் எனவே தயிர் கடைவதற்கு உச்சமான காலம் சூரியோதயத்துக்கு முந்தின காலம் இருள் படர்ந்து இருள் போய் கொஞ்சம் புறப்படுகிற விடிவோரை எனவே அந்த விடிவோரை என்கிற அந்த அப்பொழுது எப்படிப்பட்டது அது காஞ்சும் பிறப்பும் கடகலப்ப கைவரத்து ஆஜனரங்கள் ஆய்ச்சல் மத்தினால் ஓசைப்படுத்துகின்ற நேரம் அது இதற்கு முன்னேற்பட்ட காலம் நவசிகள் கிளம்பின காலத்துக்கு முந்தின காலம் அது சிறுகாலம் இன்னும் அதற்கு முன்னாலே பொழுதெல்லாம் நான்காவது ஜாம தொடக்கத்திலேயே மரதாழ்வான் படியாக செய்கின்றனர் மரதாழ்வான்படி படி கிராமத்தில் இருக்கிற மரதாழ்வான் அபரராட்சியிலே தீர்த்தமாட போகிறான் தலைவர் அதை பார்க்கிறார் பெரியராஜான் பிள்ளை கண்டு கண்டீரமாக உருகிறார் பெரியராஜான் பிள்ளை இதெல்லாம் ஆகிறார் ஏன் அபரராட்சியில போகிறார் இந்த மரதாழ்வான் பொழுது விடிந்து போனா அண்ணாவை காட்டுக்கருப்பின வந்தான்னு சொல்லுவாடு ஜனங்கள் அப்படி அபவாதம் வருமே எனவே பத்மாவனே நிமித்தமாசி அற்புதமான ஒரு ஸ்லோகம் நமந்தரானமாதா என்று சொல்லுகிற அந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறான் எல்லாம் என்னுடைய பாவம் என்று நானே நானாயிடுக இருக்கிற பணியில இருக்கிறேன் மனதாழ்வான் தீர்த்தமான போகிறேன் இருக்கிறது என்பது எத்தனை தடவை பாடி என்பது எத்தனை தடவை அடி என்பது எத்தனை தடவை என்று இவர்களை எண்ணியே ஒரு உபன்யாசம் அப்படி குருவாச்சாரம் பண்ணியிருக்கிறார் ஆகவே இந்த சிற்றம் சிறிதானே அது என்றால் முனிவர்களும் யோகிகளும் உடனும் பிராம முகூர்த்தம் இதுக்கெல்லாம் சுவாபதேச பொருள் இருக்கிறார் இந்த சிற்றத்திற்காக என்ன சுவாபதேசம் அஜான தசை குலைந்து பிராப்தி தசை ஒருவருக்கு முன்பு உள்ள ஞான திசை அஜானம் போக வேண்டும் இறைவனை அடைகின்ற பிராப்திய முடிவு திசை கிடைக்க வேண்டும் நடுவுல ஞானம் உண்டாச்சு எனவே அஜானம் போவது எம்பெருமான அடைவதற்கு முன்னாலும் நடுவுல ஞானம் காலை வரை போகிற இருட்டு போகிறது அதாவது கீழ்வானம் வெள்ளத்து எருமை சிறுமீடு கீழ்வானம் வெள்ளத்து என்று அந்த பாஜகத்தில் அனுபவிக்கிறார் அதாவது இருட்டு போகிறது அஞ்ஞானம் போகிறது ஒருவாறு அனுபவிக்க பிராப்தமாகவில்லை நடுவரை ஞானம் வருகிறது எனவே அஜான திசை குறைந்து பிராப்தி திசை வருகிறது முன்னால நடுவில் உள்ள ஞான திசை அதுதான் பூர்வ சக்தி அது காலை வாழை இன்னும் சம்சாரி நிலை குறைந்து முக்தனாவதற்கு நடுவில் அதாவது அதற்கு முன்னாலே முமுக்ஷுவா ஆயிருக்கிறது அங்குரித்த திசை என்றால் மோட்சத்தில் இச்சை உடையவர் மூச்சை அடைந்தவனின் முமுக்கு என்றால் மோட்சத்தில் எனவே அந்த முமுட்சுவாளன் இன்னும் இன்னும் சொல்ல போனா உலக பிராவண்யமான விஷய பிராவண்யம் உலகத்தில் வாழ்கின்ற புலன் இன்பங்கள் அந்த தமிழையும் உங்களுக்கு அப்படியே பக்கத்தில் சொல்கிறேன் அந்த புலன் இன்பங்கள் அது விஷய பிராவண்யம் அவர்களினால வருகிற அறிவு கோடு அகன்று கேட்டா சதாச்சாரிய உபதேசத்தின் மூலமாக சதாச்சாரிய உபதேசத்தின் மூலமாக பிராட்டியினுடைய புண்ணியகாரத்தை முன்னிட்டு கொண்டோம் பாகவதர்களை உஷா துணையாக கொண்டோம் எம்பெருமான் கைங்கரியத்தில் ஈடுபடும் இன்னொரு தடவை சொல்கிறேன் உங்களை மனதில் வாங்கி வைத்துக் கொள்ளலாம் சதாச்சாரிய உபதேச முகமாக பிராப்தி புருஷகாரமாக பாகவதர்கள் உஷாச்சுடையாக எம்பெருமானை பற்றி அவரிடத்த கைங்கரியத்தை பிரார்த்தித்து பெறுவது இதுதான் துறைப்படுவது என்று திருப்பாவை சாரமாக இந்த திருவிருத்த வரி அனுபவிக்கிறார் அழகியமனவான பெருமாள் இப்படிப்பட்ட சித்தன் திருகாலே வந்து இன்னும் எப்படிப்பட்ட காலை கண்ணனுக்கு ஓகே தான் இருக்கும் நீ பிறந்தேன் சொன்னா ஓப்பா இருக்கும் அபிர்பூதமானவர் ஆண்டாள் கண்ணன் பிறந்தார் ஆண்டாள் சொன்னார் பிறந்து சொன்னார் ஒரு மகனாய் பிறந்து அது இந்த பாசத்தை பிறந்து பயன்படுத்துகிறார் அது எண்ணின்ற யோனியுமாய் பிறந்தாய் என்று நம்மால் பார்த்துள்ளார் அப்படி அந்த காலை வாழை பகல் கண்டு என்று மற்ற ஆழ்வார்கள் சொல்லுவார்கள் அதுபோல இந்த சம்சாரமாக இருட்டு போதாத நிலையில காலராத்திரியா உட்காந்துருக்கோமே இந்த ராத்திரியில இந்த எம்பெருமானுடைய திவ்ய சேவையை காணும்படியான திருப்பாவை நமக்கு எப்படி பூர்வ சந்தியா இருக்கும் என்று இந்த இடத்துல காலை வேலையை அனுபவிக்கிறார் திருகாலை வந்து வந்து என்று சொல்லுகிற பொழுது எப்படி விபீஷன் வந்தது போலேன்னு அனுபவிக்கிறார் விபீஷணன் வந்தது போல விபீஷணன் எம்பெருமானை தேடி வந்தார் சக்கரவர்த்தி திருமகனை சக்கரவர்த்தி திருமகன் விபீஷணனை தேடி போகவில்லை ஆனால் முகப்பெருமானை சக்கரவர்த்தி மகன் தேடி வந்தார் சுக்ரீவனை தேடி வந்தார் ஆனால் விபீஷணனை தேடி வரவில்லை விபீஷனாக தேடி வந்தார் எனவே வந்த வந்தவுடனே என்ன சொன்னார் பெருமாள் நான் வர வேண்டியிருக்க உன்னை நாலடி நடக்கும்படியாக பண்ணிவிட்டேனே என்று வருத்தப்பட்டார் அப்படி ஒரு நண்பனாக இருந்தாலும் தெரியலாவது இல்லாவிட்டாலும் சரி நச்சஜேயம் கதஞ்சனா நான் கைவிட மாட்டேன் பீஷணோவா அல்லது ரதிவாராவணத்து யாரே வந்தாலும் சரி என்று சுக்ரீவனிடத்தில் பேசுகிறார் ஆகவே அடக்க சொல்லி நடையடையும் பார்த்தேனே என்று எம்பெருமான் மணிமாங்காயிட்டான் பீஷனிடத்தில் அதை இங்கே ஆண்டாள் சொல்லி காட்டுகிறாளா எங்கள் துறையாலே நாங்கள் வரும்படி ஆயிற்று நாங்கள் வரமாட்டோம் என்ற சீதா பிராட்டி போல இருக்கிறவர்கள் தது சத்திய சதிஷம் தனேற்று அவன் வருகிறவரை நான் இருப்பேனே என்று நானே சுயகிருத்தியமாக இந்த ராவணனை பஸ்தீபவா என்று சொல்ல மாட்டேன் நான் மானசீகமாக சங்கல்பம் செய்து கிளம்பவும் மாட்டேன் இந்த நான் உட்கார்ந்து இருக்கிற இந்த ஒற்றையாடுகிற ஏகாம்பரத்துல கண்ணும் கண்ணியுமா இருக்கிற நிறைய அவன் பார்த்து என்னுடைய இந்த அற்புதமான இந்த பாதிவர்த்தத்தை அவன் போற்ற வேண்டும் என்று விரும்பினால் சீதாப்பன் அதனால சக்தியை விட்டான் ராட்சீச சக்தியை விட்டான் என்று குள்ளராஜாரியார் கூறுவார் ஆகவே அப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான் வந்து என்று சொல்லுகிறான் நான் வந்து வரும்படியாக பிராவண்யம் செய்து விட்டனே இது பிராவண்யம் ஆழம் ஆழத்தினாலே தாங்கள் பொறுத்து கொண்டிருக்க முடியாதவர்களை வந்தவுடனே உடனே மணல் எடுப்பது என்று திருமங்கி ஆழ்வார் உடனே மரங்களுக்கு தேடு ஓடினார் மண்ணு மணலைய வேண்டியோம் என்கிறார் தமிழ் நெறி வேண்டாம் என்று மணல் எடுப்பது கூடாது என்று தமிழ் நெறி எனவே அப்படி பெண்ணுடைய உடுத்திக் கொள்வார்கள் வராங்குயர் இப்படி மணல் எடுக்கிறதாக ஒரு பாசுரம் அதிகம் பிரதேக ஆழ்வாரோ அந்த பிரணய கழகத்தை பத்து பாசுரம் ஆகவே அந்த துறை வருகிற பொழுது இவர்கள் காத்துக் கொண்டிருக்க விட்டு விட்டு தேடுகிறார்கள் அப்படித்தான் இங்க வந்து என்பதை அபச்சாரப்படுவதாகவே சொல்லிக் கொள்கிறார் ஆண்டாள் என்று அழகிய மனவாள பெருமாள் நாயனாருடைய வியாக்கியம் அதாவது தன்னுடைய சொற்பவர்த்தி குற்றம் ஆனால் அந்த குற்றம் எதனால வந்தது இந்த ஆழமான அந்த பெரிய முடியாத காதல் நிலை எனவே பிராப்திய பிராபண்யம் சொரூபத்தை மறைத்து விட்டது எனவே நோன்பை ஒரு வியாகமாக கொண்டது அப்படி உன்னை சேவிக்க வந்தோம் உன்னை சேவைக்கு வந்தோம் சொன்ன உடனே மற்றதே குத்தம் சேவைக்கு அளவிட குத்தம்னு பெருமா நினைத்தார் பொண்ணு என்ன நினைத்தாரோ தெரியாது இவர்கள் சொல்கிறார்கள் உன் பொன்றாமரை அடியே போற்றும் பொருள் வந்தோம் உன்னை சேவிக்கிறோம் உன்னுடைய அந்த பாத பங்கஜமான திருவடிகளை நாங்கள் விழுந்து வணங்குகின்ற காரியம் என்ன தெரியுமா நாங்கள் உன்னிடத்தில் கேட்பது ஒரு விஷயம் உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் உன்னுடைய தாமரை திருவடிகள் ஒரு பொருளை சொல்ல வந்திருக்கின்றோம் சேவைத்ததற்கு மேலேயும் சில செய்தி நல்ல ஒரு பூவை ஒருவர் வாங்கி கொண்டு வந்து கொடுத்து தலைவரிடத்து கொடுத்தால் அவர் தன்னுடைய தலையில வைக்கிறான் என்றால் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பதை விட்டுவிட்டு அந்த பூவினுடைய விலையை கேட்டு அவன் பூவை இன்னும் விற்கலாமான்னு யோசனை பண்ணினா எப்படி இருக்குமோ அதுபோல இருக்கிறத நாங்கள் சேவித்திருந்தோம் எவ்வளவு தூரம் ஆழவா ஆண்டா அனுபவித்திருக்கிறானே நாயனார் காட்டுகிறார் எனவே இங்கே சூட்டக்கண்ட பூவை விலைமதித்து விற்பாரை போல கண்டு அனுபவிப்பே பிரயோஜனமாக இருக்கு பத்து பாத பந்தயம் முடிச்சோதியாய் உனது முகச்சோதி வளர்த்ததுவோ படிச்சோதி ஆடையோடு பல்கலனாய் இன்பை பொன் படிச்சோதி வளர்த்ததுவோ இன்னும் அனுபவிக்கிறத விட்டுவிட்டு அந்த திருவடியை பற்றி ஆராய்ச்சி பண்ணுகிறது அதை பற்றி ஏறதாக சொல்லுகிறது என்று போகலாகாது திருவடிவாரத்தை பத்துகிற ஆண்டாள் மங்களாதாரம் பண்ணினார் சொன்னாலே இந்த மங்களாதாரம் கூட ஒருவாறு வாழை நாங்கள் ரட்சிப்பதற்கு உறுப்பாக இருந்துமோ தங்களை ரட்சிப்பதற்கு என்று இங்கே அதாவது கண்டகங்கள் மற்ற நிலை காணாது என்ற நிலையை அடைய வேண்டும் அந்த நிலையை அடைய வேண்டும் என்பதனாலே உன் புற்றாமரை அடிய போற்றும் என்று அந்த மிக சரணாகங்களை அனுபவிக்கிறது தான் அதாவது என்னன்னு கேட்டா அது ஆடவன் தான் ரொம்ப அற்புதமாக பேசுவார் தவபாத பங்கஜம் தனம் மதியம் தவபாத பங்கஜம் உன்னுடைய பாத பங்கஜம் தான் எனக்கு தனம் வேற எதுவும் கிடையாது அந்த திருவடி வாரத்தில் ரெண்டையும் பிடித்துக் கொண்டால் போதும் ஆனா நான் உனக்கு இப்படி சொல்லுகிறேனே நான் உனக்கு தகுதியானவனா இல்லை எப்படின்னா அபாத்மம் அதை வந்து சோத்திரத்துல தன்னை என்ன சொல்லுகிறார் தன்னை அபாத்மம் என்று சொல்கிறார் எனவே அபாத்தியமான நான் உன்னுடைய திருவடி வாரத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறேனே என்று ஆழ்வார் பாகிரத்த அம்மாழ்வார் பாகிரத்த என்ன செய்கிறார் மொழிபெயர்க்கிறார் அதாவது எம்மா வீட்டு திறமும் செப்பம் செம்மா பாதபர்ப்பு தலைக்க உன்னுடைய அந்த சிவந்த பாத பங்கஜமான தாமரை அடியை என்னுடைய தலையில வைக்க வேண்டாமா பாபை சக்கரவர்த்தி கிடைத்த பாக்கியம் எனக்கு இல்லையே என்று நம்மாழ்வார் அந்த புருஷார்த்தமான அந்த மோட்சம் என்கிற ஒன்றை கார்கடை கொண்டு கூரை எரிந்து எம்மா வீட்டு திறவும் செப்பம் எங்களுக்கு வேண்டாம் செப்பம்னு சொல்ல மாட்டேன் இது என்ன வேணும் உன்னுடைய இந்த பாத பற்பு பொறுப்பு உன்னுடைய பாத பங்கஜம் அது என் தலை மேல இருக்கும் அது உன்னுடைய திருவடிவாறு என் தலையில இருக்கும் என்று அபிலாஷித்தார் நம்மாழ்வார் அப்படித்தான் சடகோபரை நாம் சேவிக்கிறோம் ஒவ்வொரு நாள் கோவில போகிற போதெல்லாம் தீர்த்தம் வாங்கிக் கொண்டு சடகோபர் உடைய தலையில வந்து நம்ம அனுகிரகம் செய்கிறான் நமக்கு அவர் சுவை சொல்லுகிறார் ஆகவே அந்த சடகோபன் பொன்னன் எனவே அதுதான் இதனுடைய தாத்பரியம் எனவே இப்படி சேவித்து புத்தாமரைகளையே போற்றும் பொருள் என்ன பொருள் என்றால் உன் பொன்னடி என்று சொன்னா என்னன்னு கேட்டான் வெறும் பொண்ணுன்னு சொன்ன தங்கம் தாமரைன்னு சொன்னா அது மணக்கிறப்பும் தங்கத்துல பூவை பண்ணிதான் மணக்காது ஆனா தாமரை தக்க அது அண்ணனுடைய பாக்கியத்தில் தாமரை புஷ்பமாகவும் இருக்க வேண்டும் அது தக்கமாகவும் இருக்கு எனவே இதை பொன் தாமரை என்று என்ன இது சொன்ன சாதாரணமான பொருள் போல இருக்கு அதாவது பொன்மலர் நாற்றம் என்று இந்த சாதாரண தமிழ் திருவள்ளுவர் சொன்னார் அந்த தமிழன் சொன்னார் திருவிழி பெரியவர்கள் சொல்லுவார் தமிழன் தமிழர் என்ற பதமானது யாக்கியானங்களிலே அவர்கள் தமிழ் மட்டும் தெரிந்து தமிழில் உள்ள ஆன்மீக செய்திகளை மட்டும் தெரிந்தவர்கள் வேதாந்த காலங்கள் குறைவாக உடையவர்கள் இந்த பொருள் மற்ற சொல்லே தவிர இது மொழி வேறுபாடு மொழி காழ்ப்பு அந்த உணர்வுல வந்த ஒரு சொல் அல்லவே அல்ல என்கிறத மனதில் நன்றாக வாங்கி வைக்கப்பட்டவர் எனவே இந்த அதுல பொன்மலர் ஆக்கப்படுகிறது பொன்மலர் ஆக்கப்படுகிறது சொன்னா அப்போ அது பாத பங்கஜம் அந்த பாத பங்கஜம் பொன் புஷ்பம் என்று சொல்லும் பொழுது ரெண்டு விஷயங்கள் அதாவது சாதனம் என்று ஒன்றும் சாத்தியம் ஒன்றும் ஒன்றும் ரெண்டு இருக்கிறது எம்பெருமான் சாத்தியமாக இருக்கிறான் நாம் அவனை சாதனமாக பற்றுவதற்கு அவன் அடைவதற்கு சில சாதனங்களை பற்றுகிறோம் சாத்தியமாகவே தான் இருக்கிறான் சாத்தியம்னா அடைகிற பொருளாகவே அப்படி அவன் இருக்கிற பொழுதும் சித்தியாக இருக்கிற பொழுதும் அவனை அடைவதற்கு நான் அவன் சொல்லிக் கொடுத்த வழிமுறைகள் தானே என்று கர்மயோக ஞான யோக பக்தி யோகம் பிறகு உபாயாந்திரங்களா இருக்கிற நாம ஞான யோகம் கர்ம யோகம் பக்தி யோகம் இந்த நெறிகளை காட்டி தன்னை நீக்கிக் கொள்வான் இவர்களை பிடித்துக் கொண்டு இவர்கள் வழிகள் திட்டப்பாரு அவரை சேவிக்க முடியாது ஆகவே இந்த கர்மக்கான பக்தி கோலத்திற்கு மேலான பிரபத்தி இந்த பிரபத்தியிலும் அகம் என்கிற மகாரம் என்கின்ற அந்த கற்றுத்துவ போக்கில் இல்லாதபடியான அவனை என்று வேறில்லை என்று கைகழிந்த நிலையில தன்னை சர்வத்தையும் கொடுக்கின்ற அந்த நிலைதான் சாதன சாத்திற்கு பூர்ணமாயிருக்கை ஆகவே பொன்னடி கட்டிடம் வைத்த என்ற கடலை படி நீரே என்று தொடரக்கூடியார் சொல்வார் பிறகு கேளா என்று சொன்னால் முன்னாலே அனுபவித்தோம் அத்தியாபயந்தி என்று ஓதுகிறது இல்லையா அதுவே கேளீரோ என்று அந்த முதல் பாசனத்தை செல்வ திருமீர்கள் கேளீரோ என்ன நீங்கள் கேட்க வேண்டும் கிறிஸ்தியான் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லப் போகிறோம் நாங்கள் அதை நீங்கள் செய்ய வேண்டும் அதாவது எம்பெருமானை நினைத்து உருகி அவருடைய குணானுபவத்தில் அனுபவிப்பது நீராட்டம் அதை நீங்கள் செய்ய வேண்டும் பாருங்கள் செல்வ திரும்பீர்கள் என்று சொல்லி உள்ளர்த்தம் வெளியர்த்தம் நாம நோன்புக்கு போகிறோம் அந்த நோன்புக்கு செய்யாதன செய்யும் தீக்கோளை சென்றோதோ ஐயவன் பிச்சை மாந்தனை கை காட்டி உய வேண்டும் என்று வெளியர்த்தம் அந்யாபதேசம் நோன்பு இதை கேளுங்கள் என்று கிருத்தியாசம் சொன்னார்கள் இங்கே எம்பெருமானுக்கு கர்த்தம் என்று சொல்கிறார்கள் நீ கேட்கணும் காதல கேட்டு என்ன செய்ய வேண்டும் என்ன போட்ட வேண்டும் நீ நாங்கள் வருவதை எதிர்பார்த்துக் கொண்டு இல்லாதபடி எங்களுக்காக நீ வர வேண்டுவதை கேட்டுக்கொள்ள வேண்டும் எதிர் சூழல் புகுந்து செய்கின்ற முயற்சியோடு நீ ஆறி இருக்கலாகாது எங்களுக்கு ருசி இருக்கிறது உன்னிடத்த வருவதற்கு அதற்கு முற்பாடான நீ எங்கள் பேச்சுக்கு நீ முற்பாடனாக வர வேண்டும் என்று நாங்கள் உணரத்தை கேட்டுவது என்ன என்றால் நாங்கள் வருவதை விட்டு நீயே வந்து எங்களை ஏற்றுக்கொள்கிற அந்த கிருபை எங்களுக்கு தர வேண்டும் என்று எம்பருமானுடைய கிருபையை பிரார்த்திக்கிறார் அப்போ கேட்டான் அப்ப நீங்கெல்லாம் யாரு உங்களுக்கு தெரியுமா நீங்கெல்லாம் இடைச்சிகள் தானே நான் எம்பருமான் அப்ப இவன் சொன்னான் நாங்கள் இடைச்சிகள் தான் நீ யாரு ஏதோ ரொம்ப பெரிய பிராமண இருக்கா ஏதாவது படிச்சவனா நீங்க அதில் தானே வந்து பிறந்திருக்கிறேன் வெற்றமே உண்ணும் குலத்தில் பிறந்து வெற்றம்னா மாடு கன்றுகாலி இந்த கண்டுகாலிகளை மேய்க்கிற குடும்பத்துல நீயும் தான் பிறந்தாய் எதுக்கா பிறந்தாய் எங்க குடும்பத்துல வந்து நாங்க உங்களுக்கு உனக்க எப்படி வளர்த்திருக்கிறோம் தெரியுமா நீ பிறந்ததுல இருந்து பூதனை இருந்து காப்பாற்றி பல வேலையெல்லாம் உனக்கு போட்டு உன்னை என்ன செய்தோம் எங்க வெண்ணையை கொடுத்து பாலை கொடுத்து மக்கள் பின்னால் போனாலும் பயப்படாமல் முன்னதாங்கள் ஏற்றுக்கொண்டு வளர்த்தோமே அதில் நீதான் பிரதி உபகாரமா நீ யாரு தெரிந்து கொள்ள வேண்டாம் நீ ஒரு இடையில் இல்லையோ என்று பின்னாலே கோவிந்தா என்று சொல்லப் போகிறார் அதற்காக பெற்றென்மை ஒன்று குலத்தில் நீ பிறந்தாய் அப்படி பிறந்தது நீ எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டாமா அவன் சொன்னானாம் கண்ணன் எனி நான் பிறந்தேன் ஏதோ என் தலையெழுத்து ஒரு தடவை நான் வந்து பிராமண பிள்ளையார் அதிதிக்கு வந்து சேர்ந்தேன் இன்னொரு தடவை இருக்க சூழ்நிலை வந்து சேர்ந்தேன் மனுஷனும் இல்லாம மிருகமும் இல்லாமல் பெரிய சக்கரவர்த்தியுடைய பிள்ளையாவும் வந்தேன் இப்ப அவ நாலு பேர் கேட்டா அதுக்காக வந்தேன் நாலு பேர் தவம் செய்து என்ன பெற்றிருக்கிறார்கள் தேவகி வந்து தேவகி யசோதை என்ன போவேன் அப்படி நான் வந்துட்டேன்னு சொன்னா அது ஒரு பெரிய புத்தமாயிடுதான் அதுக்கு நான் என்ன பண்ணணும் கேட்கிறேன் இது ஒரு கேள்வியை கேட்கிறேன் ஆண்டாள் சொல்கிறார் குற்றேவன் எங்களை கொள்ளாமல் போகும் நீ எங்களுடைய இந்த கைங்கரியம் என்கிற ஒன்றை ஏற்றுக்கொள்ளவும் அது கைங்கரியம் குற்றேவல் என்றுதான் நாங்கள் சொல்கிறோம் பெரிய காரியம் செய்வதற்கு எங்களுக்கு தனம் இல்லை தானியம் இல்லை உடம்புல சக்தி கிடையாது நாங்கள் செய்வது என்ன தெரியுமா குற்றியல் பெருமானே நீயும் பிராச்சியமாக திருத்திரி இட்டுக் கொண்டு உள்ளே அந்தரகமாக இருக்கிற போது நாங்கள் உங்களுக்கு வீசுவோம் உங்களுக்கு திருவார வட்டம் வீசுவோம் திருத்திரையிட்டுக் கொண்டு உள்ளே இருக்கிற பொழுது நாங்கள் என்ன செய்வோம்னா திரு அளவிடுவோம் ஒலியன் பரிமாறுவோம் பிறகு படிக்க விடுப்போம் நீங்க சொன்னபடி செய்வோம் சாவரம் விரட்டுவோம் அடைக்காய் திருத்துவோம் இன்னும் சொல்ல போறா அவங்க காலை பிடிச்சிருவோம் நாங்கள் எப்படி இளையாளான அந்த லக்ஷ்மணன் ராஷ்டிரிய பெருமானையும் பந்தயசாலில் அமைத்துட்டு ரெண்டு பேரும் இருக்கிற அழகை பார்த்து தான் ரெண்டு கைகரியம் பண்ணினானோ அது என்று அந்த சீராமாயண ஸ்லோகத்தை மேற்கொள்ள நாயகன் அப்படி குற்றேவன் அந்தரங்கமா ஏறிக்கொள்ளும் காரியம் முகப்பை போய் பணி கொண்டு என்று சொன்ன உடனே இதை கொள்ளாமல் போகாது நீ மாட்டேன்னு சொல்ல முடியாது நாங்களும் மாட்டேன்னு சொல்ல முடியாது எங்களுக்கோ நீ உண்ணும் பருகினேன் உனக்கோ நாங்கள் தான் உண்ணப்படுகின்ற உணவு அகம் அன்னம் அண்ணாதோகம் என்ற வேத பொருள் ஆகவே சொரூப்பான ரூபமான அடிமை கொள்ளாமல் எங்களால் விலகி போக முடியாது நீயும் எங்களை விளக்க முடியாது